மகனம் அசாரம் புகப்பட்டு பட்டு பட்டு ஒரே கருத்த வேட்டி இடுப்புல கட்டின்னு படுத்துருக்காங்க மகனம் அசாரம் ஏறி ஏறி அப்படியே கருத்து கிடக்கா அப்படிப்பட்ட வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா என்னமா இருக்குன்னா அறந்தப்பட்டான் ஒரு பெரிய மலையை சுற்றி நீருண்ட மேகம் சூழ்ந்துட்டு இருக்கா போல இருக்கா இவன் ஒரு மலை மாதிரி இருக்கான் இவன் இப்படி கருப்பு வேட்டி கட்டிட்டு இருக்கிறவா தான் மேகமண்டலம் மாதிரி இருக்கான் வசனம் வசானம் பரிவீதமிவாதலேந்திரம் போய் பார்த்தாளாம் திரௌபதி பார்த்ததேவ எப்படி போனான் நாள் உபாசப்பத பாஞ்சாலி வாசிதேவ மகாரணம் வாசிதேன்னு பெண் யானைக்கு பேரு பெண் யானையானது புருஷ யானையை தேடிக்கிட்டு போற போது அவன் இதற்கு எத்தனை இடைஞ்சல் வரட்டும் ஒன்னையும் எதிர்பார்க்காது அந்த பர்த்தாவை கோரின பர்த்தாவிடத்தான் போய் நிற்குவது அது மாதிரி திரௌபதி பீமகடத்துல போராளாம் பெண் யானையானது தன் பர்த்தாவான யானை இடத்தில் போவது போல் போராளாம் திரௌபதி பீமம் போய் பார்த்தாள் பீமன் தூங்கிட்டு அவனை போய் பார்த்தாள் அந்த கட்டையை எடுத்துவிட்டு கையை தம் அடியில வச்சிருந்தாளாம் பீமம் प्राबोधयत्क्रान्ता लक्ष्मी लक्ष्मीर्दामोदरम् यथा சாட்சாத் மகாலட்சுமி ஆதிசேஷ தத்துவத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் நாராயணனை எழுப்போது போல் அப்படி உத்தான துவாதசிக்கு இப்போது போல போய் எழுப்பினாளாம் திரௌபதி என்ன சொன்னான் நாள் அங்க போய் கூப்பிட்டாளாம் என்ன இப்படி தூங்குறீங்களே மறிச்சவன் மாதிரி உங்க சத்ரு மறிக்காமல் இருக்கும் போது நீங்க எப்படி தூங்கலாமான்னு காட்டாளாம் உங்க பத்னிய தொட்ட பயல் உயிரோடு இருக்கான் அவன் உயிரோட இருக்கும் பொழுது நீங்க தூங்கலாமான்னு காட்டாளாம் அங்கு போய் திரௌபதி பீமா அவன் திடீர்னு பாதி தூக்கத்துல இருந்திருந்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியல தூக்க கலக்கத்துல நீ என்னத்துக்கு இங்க வந்த என்ன இது என்னன்னு கேட்டானா தூங்குறவாழ சாஸ்திரத்துல எழுப்பப்படாதுன்னா கேன்னா ரொம்ப கடினமா தூங்குறவன போய் திடீர்னு பைத்தியம் கூட பிடிச்சு போடுவான் உடனே அவன் பேச ஆரம்பிச்சுடுவோம் அவன் சித்த பிரமம் கூட வந்துடும் அதனால திடீர்னு எழுப்பாது அவன் சட்டுன்னு எழுப்பிவிட்டா உடனே சித்த பிரமம் வந்துடும் அதுக்காக நம்ம உள்ள ஏதாவது கணச்சு கணச்சு அப்படி சில பேர் எழுப்புவானே கணச்சு கணச்சு தூங்குற இடம் அதுக்கப்புறம் மணி நாலு அடிக்க போறது ரெண்டு அடிக்க போற போதே நாலு அடிக்க போறது மாதிரி பக்கத்துல ராத்திரி இருந்து உட்காந்து எத்தனை எத்தனை போட்டு அப்படி உள்ள விழுப்புறதுக்கு பேசி வந்தேன் அப்படின்னா சொல்லி சொல்லித்தான் விழுப்புணவை தவிர்த்து திடீர்னு நல்லா தூங்குறவனை எழுப்பிவிட்டா அதுல இருந்தே மனசு ஒரு பிரமம் உண்டாயிடும் ஏற்பட்டு போடும் திடீர்னு போய் கூப்பிட்டாய் கூப்பிட்ட உடனே எழுந்திருந்து என்னத்துக்காக இங்க வந்தே என்னன்னு கேட்டானா அவனுக்கு கீச்சகம் கீச்சகம் காலால் உதச்சு எல்லாம் தெரியும் அத்தனையும் மறந்து போய் நிற்கிறது பீமனுக்கு கேனார்த்தேன சம்பிராப்தா ரொம்ப வேகமாகவும் இருக்கு என்ன காரணம் காட்டானாம் பீமன் திரௌபதியை பிரகிருதிமான் வர்ணா என்ன உடம்பு வளர்த்திருக்கே உனக்கு என்னமோ முகங்கள்ல அவன் ஆடி இருக்கு என்னன்னு காட்டானாம் இருக்குல பீமன் அவனுக்கு எல்லாம் மறந்து போயிடுது எதற்காக வந்திருக்கேன் ஏதாவது அவசியமான காரியமா வந்திருக்கிற பட்சத்தில் செய்ய முடியாததா இருந்தாலும் அதை செஞ்சதாவே தீர்மானம் பண்ணிக்கோ நானாம் சுகரம் செஞ்சாச்சுன்னு தீர்மானம் பண்ணிக்கோ செய்ய முடியாத காரியம் தான் ஆனாலும் நீ எங்கிட்ட சொல்லணும்னு வந்தா அதை செஞ்சே முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ நாளாம் சுகரம் கர்மா கிருதமித்யவதாரய சகிதம் எங்க பக்கத்துல அன்னவாசன் எங்கூர் அங்கூர் அன்னவாசன் இருக்கு எல்லாம் புதுக்கோட்டையில் போட்டியாவே பேரு எங்க ஊர்ல அன்னவாசன் அங்கூர் அன்னவாசன் இருக்கு அவர் மாண்டியார் இருந்தார் ராத்திரி ஒரு மணிக்கு எங்க தாத்தா என் பெரியவாள் சன்னியாசி நாராயணன் தாள்னு மன்னாருடைய பெரியவாளும் இவாளும் வாசிச்சவா கம்சபுர கஷேத்திரத்துல இருந்தவாள் ரொம்ப மகாபுருஷாள் சன்னியாசி இல்லை ஞானிகளவா கலியில ஞானி பார்க்கணும்னா அவளை தான் பார்க்கணும் மன்மசனாட்டமா இருப்பாளா அவ தான் மன்னார் விசேஷவாளுக்கு வேதாந்தம் சொன்னவா எங்க தாத்தாவுக்கு வேதாந்த பாடம் சொன்னவாள் தாத்தா சொன்னாலும் ஒரு தடவை எங்க ஊருக்கு நீங்க வந்துட்டு வரணும் அக்னிஹோத்திரசாலைக்குன்னு சொல்லியிருந்தாளா அவ பகல்ல வெளியில வருவதில்லை மாட்டு வண்டியில வருவதும் இல்லை அதுக்காக குதிரை வண்டி வச்சு அவளை அழிச்சு வந்தாள் அந்த நாள்ல குதிரை வண்டி <coughs> தாசில்தார்ட்ட சொல்லி அழிச்சு வந்தாள் வந்தா அந்த வண்டி என்ன வண்டிக்கு அன்னவாசம்னு எங்க ஊர்ல இருந்து ஒன்றரை மைல் இருக்கு ரசான குளம் அந்த அங்க வண்டையார் மங்களா அந்த வாண்டியார் பங்களா வாசல்ல வரும்போது வண்டி அப்படியே அந்த இது அச்சு முடிஞ்சு போச்சு அவ பெரியவா உள்ள உட்காந்துருக்கா எங்க மகன் உள்ள இருக்கா சிக்ஷால் ரெண்டு பேர் நடந்து வரா கீழே உடனே வா இறங்கி இந்த வாண்டியார போய் எங்க தாத்தா போய் கூப்பிட்டானா எல்லாம் நிக்கிற வாசல்ல கட்டில போட்டு படுத்துருக்கானா இருக்கானா இவா அவள் திடீர்னு கூத்தா அப்படின்னா வந்துருப்பாள் விட்டு இவா பகவன் நாமா போய் சொன்னாளா இவா குரல் மாதிரி இருக்கேன்னு கண்டு வருந்துருந்தார் வாண்டியார் கூடி வந்து காலை வந்து விட்டுக்கிட்டு பிடிச்சி விட்டாரு இவாளை ஊர்ல வந்து கேட்டேன்னா திரும்பி காலை வந்து விட்டுட்டாள் தூக்கத்துல உடனே என்ன நீ இப்படி ராத்திரி அகாலத்துல வந்திருக்கே என்ன என்னன்னாரா மாதிரி எங்க குரு அழிக்கணும் அது எதா சொல்லும் போது போயங்கிறாள் அப்படி நடத்துவா காரியம் குரு வந்திருக்காரு வண்டி வந்து வச்சோம்னா என்ன பிரமாதம் என்ன உடனே நேரம் ஊடி வந்து இவாள் நாராயண நாராயணந்தாள் வந்து நமஸ்காரம் பண்ணினாள் சித்த இந்த அங்க படுத்துறை வாசல்ல அந்த படுத்துறையில உட்காரணும் அது என் வண்டி குதிரை குதிரை எதிரையெல்லாம் விட்டு குதிரை வண்டி கொண்டு வரேன்னா இப்ப மணி ஒரு மணி ஒன்னு அப்படியே அவளை அங்க உட்கார சொல்லி இங்க ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு போகணும்னா அவரை பார்த்துட்டு வர நாராயணன் தான் ஆகா அனுஷ்டானம் பண்ணிட்டு போறேன்னு நாலு மணிக்கு இவா ஸ்நானம் பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு பரபரால் ஒன்னேகா மணி பந்த போட்டுருக்கு ரோட்டு முழுக்க எப்ப போட சொன்னார் என்னன்னு தெரியாது நான் வந்தேன் ஒன்னேகா மணி போற வழியெல்லாம் பந்தல் தோரணம் கட்டியிருக்கு சுக்ரி வாக்கியம் இருக்கு உடனே தன் குதிரையை கொண்டு வர சொல்லி வேஷான இதுல உட்காந்து வச்சு தாரங்கிருந்து வந்து வாத்தியங்கள்லாம் கொண்டு வர சொல்லி ஒன்னேகா மணியில் வாத்திய போடத்தோட அழிச்சுட்டு போய் காலம்புற ஆறு மணிக்கு எங்க ஆத்துல கொண்டு விட்டாரு நமஸ்காரம் பண்ணானா நாராயணதால் கிட்ட கூப்பிட்டு சூஜி எடுத்து குழந்தை இருக்கான்னு கேட்டாளுவானே இந்த சூஜி கனே பத்னி கொண்டு போய் விடுங்களோ அடுத்த வருஷம் குழந்தை பிறப்போம் நாராயணன் பேர் வைங்கோன்னா நாராயண வாண்டையார்னு இருக்கார் விபூதி கொடுத்தோம் அடுத்த வருஷம் குழந்தைன்னு நாராயணன் தான் அவளுடைய சமாதி இருக்கு வைத்நாயில் வாழ் காசி வைத்நாயில் வாழ்னு அதுக்காக இருபதனாயிரம் கோயிலுக்கு சொத்தை எழுதி வச்சிருக்காள் கம்சபுர கஷேத்திரத்துல இன்னைக்கும் அதிஷ்டான பூஜை நடக்குது நாங்கெல்லாம் போனா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருது இங்கே எங்க பிதாமகாளுக்கு குருன்னு சொல்லிட்டு அப்படி எத்திய சுகரன் கர்மா அவன் வீரனா எடுக்கிறவன் முடியாத காரியமா இருந்தாலும் செய்யறேன் பண்ண அவன் எந்த காரியமா இருந்தாலும் ஏன் ராத்திரி ஒரு மணியில ஒன்னே மணி பந்த போட்டிருக்கான் இப்ப கல்யாணத்துக்கு வாசல்ல பந்த போட முடியல பந்தம் இல்லாம நடக்குது கல்யாணம்னு சுகரன் கர்மா கிருத்தமித்யவதாரயா കാമം കാര്യമിഹ ഭക്ഷിതം ജന്മനീശയിലെന്ന് വന്നിരിക്കുന്നു സുഖച്ചിലോട്ട് പുറപ്പെട്ടു പോകും ഇങ്ങനെ വെടിക്കാലമാച്ചിരുന്ന വേനൽക്കാരനാഞ്ച ഒരുവൻ തിവനക്കെല്ലാം കിട്ടിയില്ലി പോട്ടാണ് ആയിനാലെ നീ ശുരുക്ക പറപ്പണ്ണം നാം ഭീമൻ അവതൻ അവതൻ അവതൻ അവതൻ അവതൻ അവതൻ അവതൻ അവതൻ അവതൻ അവതൻ நீ நானும் பேசுவதை கண்டால் என்ன ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம்னு கேட்க ஆரம்பிச்சு பிறகு நம்ம இது ஒளியாயிடும் ஆகினால நீ சீக்கிரம் பறந்து போகணும் அவா தம்பதிகள் தெரியப்படாது வெளியில அஜாத வாசம் இது ஆகினால சீக்கிரமாக போன்னு சொன்னானாம் பீமன் திரௌபதி என்ன கவலைன்னு கேட்டேலே எனக்கு இன்னைக்கு நான் கவலை இல்லாமல் இருந்தனால் இன்னைக்குன்னு காட்டாளாம் திரௌபதி அசோச்சதா கவலை இல்லாத நாள் அது தர்மபுத்தருக்கு இன்னைக்கு நான் வாக்கப்பட்டேனோ இன்னைக்கு எனக்கு கவலை நாளாம் அசோச்சதா குதஸ்திஷ்டிரா யாருக்கு தர்மபுத்தருக்கு நான் இன்னைக்கு பத்னியானேனோ அன்னைக்கே எனக்கு கவலை நாளாம் திரௌபதி சர்வாணி துக்கானி நாள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன காக்கிறீங்களே கீட்டகன் காலால் உடைச்ச போது கூட இருந்து பார்த்தேளே கண்ணால் அழுதுன்னு போனீங்களே மறுபடியும் மனு பிரிச்சசி தெரியாத போல காக்கிறீங்களே நீங்கள் என்ன நாளாம் திரௌபதி கண்ணு நீர் வாழ்ந்து கண்டு ரெண்டு கையையும் பீமனிடத்தில் காண்பிச்சாளாம் ரெண்டு கைகளையும் பார்த்தானாம் திரௌபதியினுடைய கைகள் இத்தியஸ்மை ரெண்டு கைகளும் கொப்பளாமும் வெடுக்களும் புண்ணுமாயிருக்கான் என்னன்னு காட்டான் பீமன் வரும் மனசுதேஷ்ணேவிரா தன்னுடைய மனைவி சந்தன நரைக்கச் சொல்வதும் கரைக்கச் சொல்வதும் கரைக்கச் சொல்வதும் வேலை செய்யாத கை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் விடுவிட்டு கொப்பளாமும் புண்ணும் வடுவுமா இருக்கு சிலது ஆறுறது சிலது விடுச்சுக்கிறது மறுபடியும் காய்க்கிறது இது மாதிரி இருக்குன்னு ரெண்டு கையும் காட்டினாளாம் உடனே என்ன பண்ணினான் நாள் பீமன் முகமானே கைகளையும் இது மாதிரி சரங்கு இருக்கின்றவன் இது மரியந்த வரி இல்லையாம் ரெண்டு கைகள் ஊரே கொப்பளாமும் சரங்கும் உங்களுமாயிருந்தான் ரெண்டு கைகளையும் எடுத்து பீமன் நடு நிஷியில் தன் முகத்தில் எடுத்து வைத்து வாயை விட்டு போன அழுதானா முகமானியவே பந்தியாள் யாசன் வாயை விட்டு அழுதானான் பீமன் பலவீனாள் பீமனுடைய பெருமையை சமய கட்டு பார்த்தாலா புரியும் லட்சம் சைன்யத்தினருக்கு பீமன் கையில் கதையை கொடுத்து காட்டினாப்பு புரியும் அப்படிப்பட்ட பெரிய புண்ணிய புருஷன் கண்ணுங்க நீர்மா அழுதானான் ततस्तस्याः करोपीनौ हिणबद्धौ रकोदरः मुखमानीयवे पञ्चाः உணர்ந்தான பத்ரூபதி பீமனுடைய கண் ஜலத்தை துடைச்சி என்ன சொல்றான் தெரியுமா விராட்டன் சந்தனா அருகரைச்சான்னு கேட்கிறான் நானியபிஷ்டம் விராடஸ்ய சந்தனம் சந்தனம் முதல் யாராவது ஒரு நாளைக்கு கிடைச்சால் யாரு கிடைச்சால் நீ கீசை இருந்து தெரியுதுங்கிறார் அவளை கிடைக்க சொல்லுவோம் மறுபடியும் நான் கிடைக்க வேண்டியிருக்கு சந்தனம் நானியபிஷ்டம் குந்தியாராம் கஸ்மாக்கம் வா கதாகம் வா கதாச்சலான் உங்களிடத்துல தைரியமா இருந்தவள் குந்தியிடத்துல தைரியமா பெண்ண போல் இருந்தவள் அப்படிப்பட்ட நான் சாத்தியாகிரதோ விரதோ விராட்டஸ்ய அப்படிப்பட்டான் நான் இப்போ விராட நிலத்துல கையை கட்டிண்டு உங்களிடத்துல பயப்படாமல் நான் அன்புடன் வசித்தவள் குந்தி நிறத்துல பெண் போல் இருந்தவள் அப்படிப்பட்ட நான் இப்பொழுதும் விராட்டனுடைய முன்ன நேர பயந்து ராஜா என்று சொல்லுவாளோ நிற்கிறேன் அழுதாளாம் திரௌபதி சீமன் கூப்பிட்டால் நீ பயப்படாதே இப்பவே நான் ஒழிச்சு போடுறேன் கீச்சகரை நானாம் பீமன் அப்படிலாம் பண்ணப்படாது இப்ப மணி ஆயிடுது நீங்க அழிச்சேலியானா நீங்க கொண்டுட்டேன்னு தெரிஞ்சு போயிடும் ஆகையினால ஊரெல்லாம் தெரிஞ்சு அஜாத்தவாசம் மறுபடியும் குருணா போய் மறுபடியும் இன்னும் பதிமூணு வருஷம் காட்டுல வசிக்க முடியாயிடும் நாளாம் திரௌபதி அப்படியானா துரியோதனாகிரனை போய் கொண்டு போறேன்னு ஆரம்பிச்சான் பீமன் இப்போ போய் அவன் இருந்தா தானே அவன் வந்து நமக்கு எதிர் வியாஜ்யம் போடுறதுக்கு அவனை முதல்ல அழிச்சு போறேன்னு ஆரம்பிச்சானா அதெல்லாம் சரியில்லை தர்மபுத்திர ராஜ்யமே நான் ஆளமாட்டேன்னு ஒரு அப்புறம் அதனால அது சரியில்லை ஆகினாலும் ஒண்ணும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணப்படாதுன்னு அப்ப பீமன் ஒண்ணு சொன்னார் நீ ஒண்ணு பண்றியா என்ன புழுந்து ஒழியிட்டான் சீக்கிரம் மறுபடியும் வருவான் வந்த உடனே நீ சொல்லு எனக்கு என்னமோ நேத்தி கொஞ்சம் மக்கமா இருந்தது நீ கொஞ்சம் துணிஞ்சு போச்சு மனசு ஆகையினாலே நீங்க உத்தரம் இல்லாத இடத்துக்கு வரணும்னு சொல்லு இப்படி எல்லாம் நான் என்னவா சொல்லுவேன் நாள் திரௌபதி பின்ன என்ன பண்றது பயல ஒழிக்கிறதுக்கு ஆ சொல்லித்தான் ஆகணும் நான் பீமன் சொல்லித்தானாகணும்னு சொன்னான் பீமசேனன் உடனே சொல்றேன் நாள் என்ன சொல்லணும் தெரியுமோ நர்த்தனாச்சாரம் இருக்கு அர்ஜுனம் போய் சொல்லி கொடுக்குறானே நைத்தியம் பதினாயிரம் பெண்களுக்கு பாட்டு கட்டு சொல்லி கொடுக்கறடம் அது பகல்ல எல்லாம் ஸ்திரீகள்லாம் நர்த்தனம் பண்றாள் கன்னிகைகள்லாம் ராத்திரியில கதவு கூட்டி கிடக்கு அந்த இடத்துக்கு வர சொல்லிவிடு அது தனியான இடமா இருக்கு அந்த வயலை நான் நெஞ்சில குத்துற போது உன் கத்தினா கூட காது கேட்காது பக்கத்துல ஒத்துருக்கும் ஆகையினால அந்த இடத்துக்கு அவரை வரணும்னு சொல்லு வரபோது கூட இன்னொருத்தர் வரப்படாது உன் ஸ்னேகனுக்கோ உன் பிரைவேட் செக்ரட்டரிக்கோ உன்னுடைய பிராத்தாக்களுக்கு ஒத்துரியப்படாதுன்னு சொல்லுவனாத்தே சகாவா பிராத்தாவா தொயாவா தலை கொண்டு வாசிக்கிறீங்களா இது ஜனியாது சங்கமம் மயா அனுப்பிரவாதாஸ்மி கந்தர்வாணாம் யசஸ்வினாம் அப்ப சொன்னாலாம் என் அஞ்சு வர்த்தாக்களும் கந்தர்வர்கள் ஆகாச சஞ்சாரிகள் அவர்கள் அவளுக்கு தெரிஞ்சுத்தையான ஆபத்து வந்துடும் சொல்லி இப்படி சொல்லி வைக்கிறான் பீமன் இப்படி சொல்லி தில்லி வச்சு அவன் வருவன் நாளைக்கு இப்படி சொல்லு அவங்க தனியா வருவன் வந்தாலும் கட்டில் கட்டில் முன்னாடி போட்டு வைக்கணும்னு சொல்லு நான் முன்னாடியே வந்து விடுறேன் நீங்க பதினோரு மணிக்கு தான் வரணும்னு அவங்க சொல்லிவிட்டேன் நான் இங்க பத்து மணிக்கே இங்க சாப்பாடு பாடலாம் தீர்த்து விட்டேன் பத்தரை மணிக்கு நான் அங்க ஒரு புடவையை கட்டுன்னு போய் படுத்துன்னு விடுறேன் பீமன் லைட் வைக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டேன் லைட் இல்ல அதுக்குதான் கீச்சகுரத தண்ணி லைட் இல்லாமலே இருக்குன்னு லைட் இல்லாம இருக்கணும்னு சொல்லிவிடு அங்க போய் நான் சயனம் பண்ணிட்டு விடுறேன் புடவை கட்டிண்டு அந்த பையன் நீ அங்க சயனம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு வருவான் அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் என் கதை இனிமே உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் பீமன் அதே மாதிரி பொழுது முடிஞ்சது கீச்சகன் அங்கிருந்து வந்தான் சொன்னாள் நேற்றுக்கு என்னமோ எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது கந்தர்வாளுக்கு தெரிஞ்சு போடுமோன்னு அதனால பயந்து ஓடி வந்தேன் நீ கொஞ்சம் மனசு தைரியமா போயிடுது அனுப்பிரவாதாஸ்மி கந்தர்வாணாம் கந்தர்வாணாம் யசஸ்வினாம் கந்தர்வாளுக்கு தெரிஞ்சு போயிட்டயா நான் பெரிய அனர்த்தம் வந்துவிடும் அபகீர்த்தியும் வந்து விடுமாக்கம் ஆகினால நீங்க தனி ஆவரணம் நாளாம் கீச்சகனே அவரே நானாம் அம்மானியனது பயப்படுற ஏகோஹம அகமிஷ்யோஹம அகமிஷ்யாமி தனியா வரேன்னு சொன்னானாம் சீச்சகன் ஏகோஹம शून्यमावसतं तव यथा त्वाम् नैव यथा त्वाम् नैव जायेयुः नैव पश्येयुः கந்தர்வாः சூரியவர்ச்சசா கந்தர்வர்களுக்கு தெரியாமல் ராத்திரி காலத்தில் நீ சுரநத்தனாச்சாரத்துக்கு வந்து விடுறேன் நானாம் கீச்சகன் द्रुपदीयते तन्नर्तनागारम् சொன்னாள் எந்த இடம்னு காட்டானவன் அப்பதான் சொல்றாள் அந்த சொ- நர்த்தனாச்சாரத்துக்கு வரணும் யதேதன்னத்தனாயாரம் தங்கள் வீட்டுக்கு போகிறாள் கண்ணிக்கைகள் பகல்ல ஆனந்தினத்தனம் பண்ற இடம் அது ராத்திரியில பூச்சி கிடக்கு அந்த இடத்துக்கு நீங்க தனியாக வரணும்னாலாம் திரௌபதி கீச்சகனே ஒருவனாகவே வர நர்த்தனாகாரத்துக்கு எனக்கு துணை என்னத்துக்கு நான் தனியா வந்து விடுறேன் கீச்சகன் பலங்கரிஷ்யாம் இன்னைக்கு நான் எத்தனை அலங்காரம் பண்ணிட்டு வர போறேன் நீ ராத்திரி பார்த்தா தெரியும் நானாம் கீச்சகன் அலங்கரிஷ்யாமயவை உன்னுடன் கூட நான் சென்று வசிப்பதற்காக எத்தனை அலங்காரம் பண்ணிக்க போறேன் தெரியுமா எத்தனை சென்ட் பாட்டு வாங்கி தெரியும் தெரியுமா அதுலங்கிறான் ஜீவனஸ்மரணம் எரியா ஸ்பிரிட் பிடிச்சுன்னு எரியடா போல எரியுதுன்னு சென்டர் நிறைய வாங்கி ஆத்துல வச்சிருந்தான் அதுவும் சில பயிர சென்ட் அஞ்சாறு பாட்டில அஞ்சாறு தினசம் வாங்கி கண்ணிலையும் காதலையும் தலையிலையும் போட்டு போறான் அது என்னமோ பெற்றோரும் இந்த ஸ்பிரிட்டும் மேல குடிச்சுட்டு போல இருக்குன்னு அது வாசனையாவே இல்லை அவனுக்கு என்னமோ தூண்டுது வாசனையா அவன் எங்கேயாவது நெருப்பூச்சி மேல போட்டுருக்குன்னா போட்டுன்னு போறோம்னு திவ்யமான ஸ்மிரிச்சது ചിത്രാണി മനോജ്ഞാനി வஸ்திரங்கள்லாம் கட்சின்னு வர போறேன் நானாம் திரௌபதி தகீஜகன் எனக்கு மட்டும் இல்ல உனக்கு திவ்யமான விசித்திரமான பட்டாடை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறேன் நானாம் கீச்சகன் இன்னைக்கு நான் உன்னை எப்படி திருப்தி பண்ணி வைக்க போறேன் தெரியுமா இனிமே உன் ஆயுஷ்ல நீ என்ன அப்புறம் விடவே மாட்டேன் அது மாதிரி உன்னோட நான் திருப்தி பண்ணி வைக்க போறேன் நான் மானம் கட்டவன் ததாரம் கீச்சகன் திரௌபதி பார்த்தா ஒன்னு இனிமே நான் சொல்லாம இருக்க முடியல எனக்கு என்னன்னா உங்க ஜென்மாவில் அனுபவிக்காத சுகத்தை நீங்க அனுபவிக்க போறேன் நீ பிறந்தண்ணி முதற்கொண்டு நீ அனுபவிக்காத சுகம் இன்னைக்கு உனக்கு அவன் பிறந்தண்ணில இருந்து இன்னி வரையும் அவன் மரண சுகம் அனுபவிச்சிருக்கானோ இன்னைக்கு மரண சுகத்தை அனுபவிக்க என்ன அர்த்தமாம் என்ன அனுபூதம் பவதா ஜென்ம பிரபுதி கீதகா तथा चेदभ्यहम् तथा चेदभ्यहम् सूता दर्शयिष्यामि ते सुखम् உன் ஜென்மாவில் அனுபவிச்சால ஒரு சுகத்தை இன்னைக்கு உனக்கு ராத்திரி அனுபவிக்க முடியா பண்ண போறேன் நாளாம் திரௌபதி கீச்சகனை பார்த்து क्षणमात्रम् तदभवति அவங்ககிட்ட இப்படி ஜாடையா இவ சொன்னாள் அது ஒரு பெரிய மாசம் மாதிரி தோணித்துதான் இப்படி இந்த அசத்தோட நாம் பொய்யாக கூட இப்படி பேச முடியா இருக்கேன்னு கவலைப்பட்டாளாம் உருவாகமாக மாசமாக தோணித்தாம் திரௌபதிக்கு சொல்றார் அவளை பெண்ணென்று நினைத்தான் சைரந்திரியை சைரந்திரி உருவமாக யமனை வந்திருக்கான் கீட்ட கொல்ல அவன் அந்த மூடன் அறிஞ்சு கொள்ளலே சைரந்திரீனுமே வந்திருக்காராம் இவனை கொள்வதற்காக அலஞ்சக்கரே ததா தலாத்வானம் ததாத்மானம் சத்வர காமத்வரா காமோஹிதா அவன் காரம் பண்ணிட்டானா அவன் உடனே போய் என்ன பண்ணினான் அன்னைக்கு பகல்ல காலம்புற ஆரம்பிச்ச அலங்காரம் ராத்திரி பதினோரு மணிக்கு அங்க போனா அது பிராணவியோக ஸ்தலம் அது அங்க உச்சார போறான் நர்த்தனாகாரத்துக்கு அதுக்காக அலங்காரம் பண்ணிக்கின்றானாம் பிரமாதமான அலங்காரங்கள்லாம் பண்ணிண்டானாம் அலஞ்சக்ரே ததாத்மானம் சத்வரா காமோகிதா तत्कुर्वतः कर्म तस्य तत्कुर्वतः कर्म कालो दीर्घ इवा भवति காலோ தீர்கயிவா பவதி இவன் அலங்காரம் பண்ணிக்கிறானா இந்த பயலுக்கு அஸ்தமனமாகலையே அஸ்தமனமாகலையேன்னு தவிக்கிறதாம் காலோ தீர்கயிவா பவதி என்னமோ நீ இப்பொழுதானது ஒரே அடியா வளர்றா போல தோன்றுதான் காலோ தீர்கயிவா பவதி द्रौपदी एको निशि महाबाहो ஏகோ நிஷிமஹாபாஹோ कीचकम् तम् கீச்சகம் தம் நிஷூதயா धीमहाथ चेदवबुध्यन्ति உடனே பார்த்தா திரௌபதி பீமனிடத்துல போய் கீச்சகனிடத்துல சொல்லிவிட்டேன் நீங்க தனியாக போய் ஒருவனாக போய் கொள்ளணும் பிறருக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா மறுபடியும் அஜாதவாசம் வசிக்க முடியாயிடும் சொன்னாலாம் திரௌபதி பீமனிடத்துல பீமன் சொன்னானா நீ அதுக்கு எனக்கு பயப்படுற விராட நகரத்துல இருக்கிறவ ஆறாவதுக்கு ஆறுக்காவது தெரிஞ்சா தானே மறுபடியும் வசந்தியாகுங்கிற விராட நகரம் மூக்க வச்சு பண்ண ராத்திரி இப்படி சொல்றான் கீச்சகன் சூதபுத்திரம் மயா ஹதபுத்திரம் மயா ஹதம் கீச்சகன் நான் குன்னத்தை விராட்டதேசம் தெரிஞ்சு கொண்டு விட்டதேயானால் நிர்மனுஷ்யம் கரிஷ்யாமி மனுஷ எல்லாமே படலா பண்ணி விடுறேன் அணுகுண்டு மாதிரி பண்ணி விடுறேன் நிர்மனுஷ்யம் கரிஷ்யாமி மத்தியாராமிதமாலயம் விராட்டம் வசிக்கிற ஊரை இந்த தேசத்தையே நான் கடலாக ஆக்கி விடுறேன் நானாம் பீமன் துரியோதனம் ததோஹத்வா துரியோதனம் தெரிஞ்சு ஒரு ஒரு ஊருக்கு எப்படி போனாக்கே நாள் திரௌபதி துரியோதனையும் போய் கொண்டு போடுறேன் பிராதாக்களோட துரியோதனம் பந்துக்களோட துரியோதன போய் அழிச்சு போடுறேன் நானாம் பீமன் திரௌபதி கதம் சத்யாச்சனபேயாதிரௌபதி பிரார்த்திச்சாக ஒன்னு நான் உங்களை பிரார்த்திக்கிறேன் அண்ணா தர்மபுத்திர சத்தியத்தை விட்டு விலக மாட்டார் அவர் சத்தியத்தை விட்டு விலகாமல் இருக்க முடியாது நீங்க பண்ணணும் நாளாம் கதம் சத்யாச்சனாபேயாஜாயம் ராஜாயம் மக்கிருதே பிரபோஹே பிரபு நாள் நான் செஞ்ச காரியத்தினாலே அண்ணா அசத்தியத்திலிருந்து விலகினவராக இடப்படாதே அவர் மனதுக்கு விரோதமா நடக்கப்படாதுங்கிறாளாம் திரௌபதி புனர்வனம் எல்லாம் மறுபடியும் திரும்ப காடுக்கு போடுவர் புனர்வஜம் மனேத்ரீமானே அனுஜை பரிவாரிதாக புனர்வனம் ரஜே தீமானே அனுஜை பரிவாரிதாக கூட கூட பரப்பு விடுவர் திரும்பி காட்டுக்கு பதிமூணு வருஷம் போறேன் ஆயினால் அப்படி கொண்டு விட்டுவிடப்படாதுன்னு கேட்டுக்கின்றாளாம் திரௌபதி ராத்திரி சாப்பாடு பாடலாம் பீமன் பண்ணி விட்டுட்டான் கீச்சகன் என்ன பண்ணினான் அஸ்தமனமான உடனே ஸ்நானம் பண்ணினானாம் பண்ணிருந்தாலே அலங்காரம் பிரமாதமா பண்ணிண்டானாம் கீச்சகன் சங்கேதமகமத் ரொம்ப வேகமாய் அந்த ராத்திரி பதிமூணு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்காக பதினோரு மணிக்கு கரெக்டா அங்க வந்துட்டானாம் நர்த்தனாகாரத்துக்கு சங்கேதமகமத்தூர்ணம் கதவு திறந்திருக்கான் அந்த இடத்துக்கு வந்துட்டானாம் இருட்டான பெருங்கட்டடத்துக்கு கீச்சகன் பூர்வாகதம் பூர்வாகதம் பீமசேனம் திருப்தமப்பிரதிமௌகதம் சயானம் சயானம் சயதி திரௌபதியா இருந்தானா இவன் நினைக்கிறபடி ஜாஜ்வல்யமானம் உள்ள வர வர திரௌபதி காலால உலக வேகமானது குதிக்கிறான் பீமனுக்கு அந்த கோபத்தோடு இருக்கானான் என்ன பண்ணா கீச்சகன் நான் உனக்காக ரத்னம் சுவர்ணங்கள்லாம் பிளேட்ல வச்சிருக்கேனே பாத்தையா அம்மான்னு காட்டானா பாத்தேன் அப்பா நாளாம் இவனே சொல்றானே கணக்கு இல்லாம அனுப்பிச்சிருக்கேன் உனக்காக பாத்தியானர்த்தனாகார் மூக்க வச்சிருக்கு பாத்தியா ஸ்ரீர் வைக்கிறா போல என்ன ரூபஸ்யதன்மயா பிராப்தம் பலம் கமல பலம் கமலலோச்சனே சொன்னான ரூபம் ரூபஸ்யதன்மயா பிராப்தம் பலம் கமல பலம் கமலலோச்சனே இவ்வளவு அழகா நீ இருப்பதற்கு பிரயோஜனத்தை இன்னைக்கு தான் அடைய போறேன் குட்டேந்து இவ்வளவு அழகான ஸ்திரீ ஊத்தி இருக்கே நான் இவ்வளவு லட்சணமாயிருக்கிறவன் ஒரு பெரிய மகாபலத்தை இன்றைய தினம் நான் அடைய போறேன் நானாம் கீச்சகன் பீமன் படுக்கையில் படுத்திருந்து ஸ்ரீ மாதிரி பேசினானாம் பீமன் என்ன சொன்னாள் நல்ல வரையா நிச்சயம் கண்ணுல பட்டையிலே நீங்கள் நானாம் பீமன் திரௌபதி மாதிரி பேசினானாம் ஸ்திரீ மாதிரி உங்க பெருமையெல்லாம் நீங்க ரொம்ப நீங்களே சொல்லுகிறேன் எனக்கு சொல்லிக்க எனக்கு தெரியாதா ஒன்னு சொல்றேன் கேளுங்க இது மாதிரியான ஸ்திரீ உங்க ஜென்மாவில பாத்துக்க மாட்டேன் பொம்மட்டாட்டியா இருந்தா பொம்மட்டாட்டி நீ நினைச்சுன்னு வரையே நாம் ஸ்திரீ இல்லைடா புருஷன் இது மாதிரியான ஸ்திரீயை நீ உன் ஜென்மாவதியை பார்த்திருக்க மாட்டே துவயாபி இது மாதிரி ரூபமும் குணமும் உள்ள ஒரு பெண்ணை நீ கண்டிருக்க முடியாது கிட்டவா பாரு நாளாம் அதிருஷ்டபூர்வா பசியத்துவம் கிட்ட வந்து பாரு எப்படிப்பட்ட ஸ்ரீன்னு தெரியும் நானாம் பீமன் ரட்சசித்துவம் ரட்சசித்துவம் முகூர்த்தேயம் ஸ்ரீகுணான்விதா எப்படிப்பட்ட ஸ்திரீவள் என்பதை இன்னும் க்ஷண காலத்துல நீ தெரிஞ்சுக்க போறேன் அப்பத்தான் தெரியும் அந்த சுகம் உனக்குன்னாளா இவன் இத்தனையும் திரௌபதி பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இருட்டுல கீச்சகன் என்ன முள்ள முள்ள வரலே கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்ன தொடணும் நானாம் பீமன் சீக்கிரமா வந்து என்ன தொடங்குவோ எனக்கு ரொம்ப வேகமா இருக்குன்னு சொன்னாலும் அவனை ஒழிச்சு பண்ணோம்னா அவனுக்கு கண்ணம் பீமனுக்கு அடியோட அழிச்சு பண்ணோம்னா அவனுக்கு சீக்கிரம் வந்து என்ன ஸ்பரிசிங்கோன்னாரான் என்ன தொட்டு பார்த்தா தெரியும் இது மாதிரி ஸ்திரீனுடைய ஸ்பரிசம் இதற்கு முன்பு நீ பார்த்திருக்கவே முடியாது நீ தொட்டே பார்த்திருக்க முடியாது இப்படிப்பட்ட பொம்மண்டாக்கிய நீ ஸ்திரீயை என்று சொன்னானாம் பீமன் அப்பொழுது காமசாஸ்திரம் படித்தவாள் போகசாஸ்திரத்தை நன்கு படித்தவன் அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய ஸ்பரிசத்தினுடைய மகிமை என்று பீமன் சொல்றானாம் அவன் எல்லாம் திரௌபதி சொல்றான்னு நினைச்சுக்கிட்டே இவன் சந்தோஷம் தாங்காம அங்கிருந்து தன பேச்சையும் கேட்டுக்கிட்டே வரானாம் பதூசதமாதிருத்தேமபேட்சயுதாகதா அனந்தபட்டன் ஒரு பெரிய மகாகவி அவன் பீமனை போய் என்ன சொன்னான் ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் உங்களுக்கு இருக்கா அரமனையிலே உங்க பங்களாவில அத்தனை ரூபூத்திகளான பெண்களை விட்டுவிட்டு நீங்க இங்க வந்தேன் நான் என்ன நினைக்கிறேன் தெரியும் உங்க உயிர் உங்க உடலை விட்டு என்கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தத்துவாம்பகிரத பிராணம் மன்யதே மே மனோதுரா ஒலியில பரப்பிடுத்தோன்னு நினைக்கிறேங்களா பீமன் சொல்றான் ஆமாங்கிறான் இந்த பையன் தத்துவாம்பகிரத பிராணம் மன்யதே மே மனோதுரா கீச்சகன் இது மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சது உன் அவளை சொன்ன இந்த மாதிரியான ஸ்திரீ கிடைச்சு உனக்கு பாக்கியம் மேம் பீமன் சொல்லிவிட்டு ஒரே பாய்ச்சலா பாஞ்சான் பாஞ்சு படி இருந்து கன்னத்துல போய் அடைஞ்சானாம் பீமன் பாஞ்சானாம் பீமன் புடவே என்ன சொல்லிட்டு கீச்சகன் மேலே பாபம் மயா புவி உன் சகோதரி பார்க்கணும் நான் இன்னைக்கு கொண்டு பிண்டம் மாதிரி வைக்க போவதை ஒரு தங்க பார்க்க போறோம்டா நிக்கின்னு போய் பிடிச்சு இழுத்தானான் கழுத்த பிடிச்சு பீமன் பிரதீகாரம் பெரும் யானை சிம்மம் குளறுவது போல் இப்ப கொண்ட குளர போறேன் உன்னை பார்க்க வேண்டும் உன் தங்கை சுதேஷ்னை எவள் கையில தங்க பாத்திரத்தை கொடுத்து உன்னிடத்துல அனுப்பிச்சாளோ இரந்தியை அவள் பார்க்க வேண்டும் சரி யானை சிம்மம் பண்ணுவது போல் நீ பண்ண போறேன்னு கழுத்த போய் பிடிச்சு நிகழ்ச்சி நானாம் கீஜகனை நிராபாதாத் நிராபாதாத் விசரிஷதி உன்ன கொன்னு சைரந்தி கவலை இல்லாமல் இந்து உள்ள வசிக்க போராளி நீ அப்படி பண்றதுக்காக வந்திருக்கேன்னு போய் பிடிச்சானாம் கழுத்தே சதோ ஜக்ராஹகேஷேஷு அவன் நிறைய அந்த பைய பூ வச்சுருக்கானாம் தலையில அவனுக்கு சிக்கி இருக்குன்னு தெரியுது தலை நிறைய சிக்க வச்சுட்டு கீச்சகன் தோ ஜகிராஹேஷேஷூ தலையா திவ்யமான புஷ்பங்களை தரிச்சு வந்திருக்கான பூடன் கூட அவன் தல கேசத்தை போய் எப்படி குடுமையை போய் பிடிச்சானாம் சிம்மமான ஒரு சின்னதான ஒரு மிருகத்தை மானே குறவளைய பிடிப்பது போல் தலைப்பயிரை பிடிச்சு கழுத்த போய் பிடிச்சானாம் நெஞ்ச பிடிச்சானாம் பீமன் ரெண்டு பேர்களுக்கும் கை குத்து சண்டை ஆரம்பிச்சுதான் என்ன நாள் மூச்சு காத்து கூட வெளியில வராம ரெண்டு பேரும் குத்திக்கிட்டானா மூச்சு காத்து கூட விடலையா மூச்சு அடக்கி ரெண்டு பேர்களும் ஒரு ஒரு குருவன் குத்திக்கிட்டானாம் பாகுயுத்தம் ரெண்டு நரசிம்மர்கள் சிம்மம் போன்ற மனிதர்கள் ரெண்டு பேர்களும் ரெண்டு பேர்களும் குத்திக் கொண்டார்களாம் முன்பு பிராதாக்களான வாலி சுக்ரீவர்களுக்கு எந்த துந்த யுத்தம் நடந்தையோ அம்மாதிரியான துந்த யுத்தம் நடந்ததாம் பீமனுக்கும் கீசகனுக்கும் ஒருவருக்கு ஒருவர் சப்தம் இல்லாமல் யுத்தம் பண்ணினாளாம் இவன் அவனை பிடிச்சு கீழே கால கல்லி இழுப்பது பீமனை தள்ளி அவனை இழுப்பது இப்படி ஒருவருக்கு ஒருவர் இழுத்து இழுத்துக்கின்றாளாம் அவன் அபாரமான பலன் கீச்சகனுக்கும் இந்த இத்தனை இழுத்து இழுத்து பீமனுக்கும் பண்ண முடியாது அவனால அபார பலம் இப்ப பீமனுக்கு ஒரு பலம் பெரிய பலம் என்னன்னா மனோவேகம் ஒரு பெரிய பலம் பீமனுக்கு அது ஒரு பதினாயிரம் பேர் கூட இருக்கா போல அவனுக்கு ஆமா திரௌபதி எப்படி பண்ணிவிட்டாங்கிற ஒரு கோபம் வர இது சிறந்த அந்த பையன் அவன் காமத்தால இருக்கிறதால வடவடத்து நிற்கிறான் அவன் இவனுக்கு பலம் அதிகமா போச்சு பீமனுக்கு கோபத்தால அதனால இவன் பலம் மறுத்து போறது அவன் பலம் அப்படி உண்மையா அப்படி பண்ணிட்டு ஒரு நல்ல இருப்பான் அவன் சந்தோஷமா டிபன் பண்ணிட்டு கிருந்து போடும் சண்டைக்கு வந்தபோது இவன் எதிர மாட்டான் பறந்து போடுவான் அப்படி வந்து மாட்டிக்கணும் தான் கீச்சகன் அதாவது தர்மத்தினுடைய பெருமை பாண்டவாளுடைய ஒரு பெரிய பாக்கியம் அப்படி எல்லாம் வந்து சேர்றது இருந்தேன் அப்படி கீச்சகரை போட்டு கீழித்து நெஞ்சில கால வச்சு முதிச்சு கழுத்த தலையா எடுத்து ரெண்டு கைகளையும் பிச்சு வயத்த பூரி பீமன் தலையை கொண்டு வயத்துல வச்சு அமைக்கி ரெண்டு கைகளையும் வயத்துக்குள்ள வச்சு சரீர தவ்யசுருட்டிக்காலேயும் சுருட்டி பிண்டமா வச்சானாம் பூமியிலே காயே கால்கை தலை எல்லாத்தையும் அப்படியே பிச்செடுத்து வைத்த பூரி உள்ள வச்சு அமைக்கி ஒரு பிண்ட பிரதானத்துக்கு பிடிச்ச பிண்டம் மாதிரி வச்சானாம் என்ன பத்னிட்ட கூப்பிட்டு சொன்னா திரௌபதிட்டு சொல்ல போறான் இதெல்லாம் என்னன்னா கந்தர்வாள் இப்படித்தான் பண்ற வழக்கம் சொல்லிவிடு நீ மனுஷனா இருந்தா அப்படி பண்ண முடியாது கந்தர்வாள்னு சொல்லிவிடுன்னு பீமன் பிண்டமாக வச்சானாம் பீமன் கீச்சகனை உடனே என்ன பண்ணினான் பீமன் அவனுடைய தைரியத்தை பாருங்க அங்க கீழே வைக்க பிரி கடந்துதான் அதை அப்படி கையில வச்சு இப்படி தேய்ச்சானா தேய்ச்சா அந்த கரசங்கர்ஷத்தினாலே உடனே தீ குஃபின்னு பிடிச்சிருந்தான் திரௌபதியை கூப்பிட்டு பாரு நானான் அபாரமான பலமுள்ள பீமன் ஒரு பெரிய வெக்கத்திரிய கையில வச்சு தேய்ச்சி அதை எதிர்பியா பண்ணி திரௌபதியை கூப்பிட்டு காழ்மிச்சு உங்ககிட்ட தப்பு பண்றவன் மூக்க இப்படித்தான் அவன் இப்படி ஏதத்தை ஏதத்தா பாத்துக்கோன்னு கூப்பிட்டு காமிச்சானா யாரு ஒன்ன பிரார்த்திக்கிறாளோ அத்தனை பேர்களுடைய கட்சியும் இப்படித்தான் திரௌபதி நாராம் பீமன் கூப்பிட்டு போலே வாழையும் பண்ணிவிடுவேன் காண்பிச்சாராம் பீமன் ஏதாவது உனக்கு கவலை ஏற்பட்டா கத்துங்க நான் தூங்கல்ல உட்காந்துருக்கேன் சமயக்கட்டுல காத்து வாக்குல காது கேட்கும் உடனே வண்டூர் வேண்டி சொல்லிட்டு போட்டான் அவள்கிட்ட சொல்லிட்டு அங்க போன ஸ்நானம் பண்ணினா இந்த பையனை தொட்டு குட்டி இத்தனை காரியம் பண்ணிருக்கானா அதுக்காக ஸ்நானம் பண்ணி மறுபடியும் குன்றங்கள்லாம் தெரிச்சுக்கிண்டு ஒரு வெஷ்டி எடுத்து கட்டிக்கிந்து அங்க போய் படுத்துன்னு மறுபடியும் தூங்கல்லையானால் உடனே காவக்காரெல்லாம் தூங்கிட்டு இருந்தா எல்லாரும் நர்த்தனா காவு காக்கிற பயங்க இத்தனை சமாச்சாரம் நடந்திருக்கே ஊக்கா காவல் அந்த பையங்கள்லாம் போய் பிடிச்சி வைப்பினாள் திரௌபதி என்ன நாள் கந்தர்வாள் வந்து கீச்சக்கனை கொண்டுட்டாள்னு கத்தினா இவளே கூப்பிட்டு கத்தினா கத்தின உடனே அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தா அப்படியே அப்பா பயமா இருக்கே என்ன உடனே அவன் கத்தின கத்தல்ல உப்ப கீச்சகர்கள் உச்சி அஞ்சு பேர்கள் அங்கிருந்து ஓடி வந்தாள் எல்லோருமா வந்து பார்த்தா அப்படியே பெரிய பிண்டமா பிடிச்சி வச்சிருக்கு ராதாக்கள் எல்லாரும் ஒவ்வொரு அழுதா நூத்தஞ்சு பேர்களும் இவ அண்ணன் உட்காந்துருக்கா திரௌபதி இவளாலதான் இத்தனை வந்தது நம்ம அண்ணா இவளை இச்சிச்சா அதனால அண்ணாவுடைய சரீரத்தை சித்தையில வச்சு கொளுத்துற போது இவளும் இஞ்சோத்து கொளுத்தி பண்ணம் அந்த பசங்க பெரிய இதை கட்டி இவளும் இஞ்சோத்து கட்டிவிட்டான் கைத விட்டு உடனே பார்த்தால் திரௌபதி தூக்க நூத்தஞ்சு பசங்களுமா கட்டினாலாம் ஜயோ ஜயேஷோ விஜயா ജയത്രോ ജയദ്ബലാഹേവാചം വിജാനന്തു சுதபுத்திரானயந்தி மாம் திருடர்கள் அவன் ஒரு ஒரு கோட்டுக்கு ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க இந்த கோட்டுல ஒரு பேர் சொல்லுவான் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு எங்கேயாவது திருச்சினாப்பள்ளியில மாட்டிக்கினா அங்க வேற பேர் சொல்லுவான் அவன் நிஜ பேர் ஒருத்தர் அவன் அப்பா அம்மாவரை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்லுவான் அவன் அது மாதிரி இப்படி பாண்டவாள் ஜெயன்னும் ஜெயேஷன்னும் ஜெயத்சேனன்னும் ஜெயத்வலன்னும் விஜயன்னும் பேர் வச்சுருக்காள் அந்த நாமாவை சொல்லி கத்தினாளாம் இவன் தூக்கிட்டு போகும்பொழுது ஜெயோ ஜெயேஷோ விஜயா ஜயச்சேனோ ஜயத்பலாக ஜயமேவாச்சம் உபகீதகர்கள் என்ன கட்டி தூக்கிட்டு போறாள் ஏஷாம் நாங்கள் இருக்கும் சப்தமானது விவாத்தியம் அடிப்பது போல் இருக்குமோ துந்து விவாத்தியத்தன் நாதம் போல் இருக்குமோ அப்படிப்பட்ட கந்தர்வர்கள் கேட்க வேண்டும் என்னை உபகீச்சகர்கள் ருத்ரபூமிக்கு தூக்கிட்டு போற ஆள் ஸ்மசானத்துக்கு கத்தினாலாம் கத்தினாலாம் மதல் மேல வரைக்கும் பீமன் உன் சொல்லு என் காதல விழுந்து இனிமே நீ பேசாம இருந்தானா சொல்லு போறோம்னே வேற அப்புறம் ஒன்னும் சொல்ல வேண்டாம்னே அஹம் சைவந்திருணோமி தவ பாஷோமி தவ பாஷிதா சொல்ற சொல்லி என் காலில் விழுந்துருத்து பேசாம இருந்தாரா இது போராதோ அஹம் சைவந்திருவாஜா சொல்லி சொல்லிவிட்டா அந்த நூத்தஞ்சு மேலுக்கும் பிராணம் போயிட்டு இருந்தேன் शृणोमि तव சுணோமி தவ பாஷிதா तस्मात्ते सुतपुत्रेभ्यः न भयम् जातु विद्यते ஆகினால் உனக்கு உபகீட்டகர்களிடத்தில் இருந்து உனக்கு பயமில்லை நீ பேசாமல் இரு கவலை இல்லாமல் நாளாம் தஸ்மாத்தே சுதபுத்திரேபியः न भयम् जातु பயம் ஜாது வித்யதே உனக்கு ஒரு பொழுதும் பயமில்லை நான் வந்துட்டேன் நானாம் பீமன் சமீபம் பெரிய தாள பனமரத்தை கண்டானான் அது என்ன பெரிய மரம் பனமரம் அதை ஒரு பார்த்தானாம் பீமன் இவன் அங்கிருந்து வந்து நின்னதே உப்பகீச்சகர்கள் என்ன நினைச்சான்னாள் இவன் மனுஷன் இல்லேனுட்டான் இவன் ஜீவனை பார்த்துவிட்டு அத்தனை பயங்களும் என்ன சொன்னான்னார் கந்தர்வோ பலவானேதி சரியா போச்சு பலிஷ்டனான கந்தர்வன் வந்துட்டான் அஞ்சு பேர்கள்ல ஒத்தனே இப்படி இருக்கானே பாக்கி நாலு பேர் இப்படி இருப்பணும்னா இந்த பசங்க ஓட ஆரம்பிச்சான் உடனே பண மரத்தை பேத்து எடுத்து விட்டான் அடியோட பீமன் எடுத்து ஊடினவனெல்லாம் அப்படியே ஷர்ட் இழுத்து விட்டான் என்னென்ன இழுத்து ஒரேடியாய் நூத்தஞ்சு பேருடையும் அடிச்சு விட்டான் குத்த உத்தம் அபாலபம் சதம் பஞ்சதம் பஞ்சாதிகம் பிராயினோத்தியம சாதனம் நூத்தி அஞ்சு உபகீதகர்களையும் பெரிய பண மனத்தினால அடிச்சு நெசிக்கி அத்தனை பயங்களையும் சேர்த்து அந்த சித்தையில வச்சு தீய மூட்டி விட்டானான் അപ്രമയങ്ങളെയും ചേർത്തങ്ങ് തള്ളിവിടാൻ കീഴെ ഉപഗീതകരകളെയും ചേർത്ത് ഭീമൻ സമാധാനം ഭീമൻ ആശ്വാസയത്തീച്ചകനുടി ശരീരത്തോടെ കെട്ടിയിരുന്നാൽ ദ്രൗപതി അവളെ കട്ടിലിരുന്ന വിത്ത് ആശ്വാസപ്പെടുത്തിനാനാം ഭീമൻ എന്നെ നോക്കിയ கண்டம் இன்னைக்கு உனக்கு வந்து இதோட போச்சுன்னு நினைச்சுக்கோ அந்த பயங்கள்லாம் எப்படி உன்னை ருத்ரபூமி மட்டும் கொண்டு வர முடியாத ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு வந்து நிறுத்தியாச்சுன்னு தெரிஞ்சுக்கோன்னு சமாதானம் பண்ணினானாம் பீமன் ஆஸ்வாசயத்ததா கிருஷ்ணாம் प्रतिमुच्य பிரதிமுச்ச பந்தனாத் सम्पायिनः ततो महानसद्वारे ததோ ஸ்நானங்கனம் பண்ணிவிட்டு அவ போய் படுத்துட்டாள் ராத்திரி மறுபடியும் மறுநா காலம்புற என்னாச்சு யாரு திரௌபதியை கண்டாலும் எல்லா பயிலும் கண்ண கண்ண முடுறான் கந்தர் கந்தர்வாழ்ந்து விடுவாண்டாங்கிறான் அவனை கண்டா வாழ்ந்து விடுவாள்னு சொல்றான் உடனே அங்க இருந்து திரௌபதி கீச்சகம்லாம் பூட்டா அவன் சந்தோஷமா இருக்கா சமய கட்டு வாசப்படியிலையும் உட்காந்துருக்கான் இவன் தான் ஹெட் குக்கு பீமன் அங்க பெரிய சேர்ல சாண்டின்னு உட்காந்துருக்கான் பீமன் ததோ மகானசத்வாரே भीमसेनमवस् பீமசேனமவஸ்திதம் பீமசேனம் உட்கார்ந்து இருந்தானாம் திரௌபதி அங்க போனாள் போற பொழுது என்ன பண்ணினாள் ரொம்ப பரிகாசமாய் கரனுடைய காதல விழாமே ரகசியமா சின்ன துவனியில் ஒரு ஸ்லோகம் சொன்னாளாம் என்ன சொன்னாள் நமோ கந்தர்வராஜாய ஏனாஸ்மி பதிமோக்ஷிதா கந்தர்வராஜனுக்கு நமஸ்காரம் பண்றேன் என்ன ராத்திரி காப்பாத்தின கந்தர்வராஜனுக்கு நாளாம் நமோ கந்தர்வ ராஜாய பீமனை பார்த்து இப்படி ராத்தியமா நமஸ்காரம் பண்றேன் நாளாம் சிரிச்சுக்கிண்டு நமோ கந்தர்வன்னு பேரு சொன்னா இத்தனை காரியம் ராத்திரி பண்ணிவிட்டான் சுவாமி வந்ததுன்னு பண்ணிவிடுவோம் பாருமோ சிலவன் அது மாதிரி யாராவது வேண்டாதவன் இருந்தா அவன் ஒருத்தருக்கு சுவாமி வந்துட்டு சொன்னேன் கல்யாணத்துல என்னன்னு புள்ளை அது பிள்ளையினுடைய தோப்பனா இருக்கு என்னன்னா இன்னும் ஐயாயிரம் ரூபாய் வரதட்சணை கொடு கல்யாணம் ரெண்டு போடுறதுன்னு गन्धर्वराजाय நமோ கந்தர்வராஜாய ஏனாஸ்மி பதிமோட்சிதா கந்தர்வராஜனுக்கு நமஸ்காரம் பண்றேன் நாளாம் திரௌபதி பீமனை பார்த்து பரிகாசமாய் உடனே பீமம் பார்த்தான் அம்மா எனக்கு பயமா இருக்கு இங்க நான் உன்னை பார்த்துட்டா என்ன வந்து கந்தர் வந்து ஆத்தி அடிச்சு விட போறானே நானாம் பீமன் திரௌபதியை பார்த்து ஏயஸ்யாவிச்சரந்தி புருஷாவசவர்த்தினாம் எத்தனையோ பேர் சமயக்கட்டில் நாங்கெல்லாம் புருஷால் இருக்கோம் இங்க நாங்க பார்த்து கொஞ்சம் கடுமையா பார்த்துட்டோம்னு நீ கந்தர்வம் கிட்ட சொல்லிவிட்டா அமராட்சி வந்து எங்களை அடிச்சுவிட போறானே நானாம் பீமன் பரிகாசமா திரௌபதியே பீமன் வந்து இப்படி பேச திரௌபதி இப்படி பேசி திரௌபதி சந்தோஷமா இருக்காள் அவன் பாட்டுக்கிட்டு சொல்லி வச்சுட்டு இருக்கிறவன் அங்கிருந்து சாப்பிட வந்தான் அர்ஜுனன் கிரகநடைன்னு பேர் வச்சுட்டு நபும்சக ஸ்திரீ வேஷம் போட்டுருந்து அப்போ திரௌபதி வந்தாள் அங்கிருந்து கிரகநடைன்னு கூப்பிட்டு என்ன உனக்கு பெரிய ஆபத்து வந்து அதெல்லாம் நிவர்த்தியாச்சாமே என்ன நிக்காட்டானிவன் நபும்சகனால உனக்கு நான் எப்படி போனா உனக்கு என்ன திரௌபதியவனை பார்த்து கதம் சைரந்தி முக்தாசி கதம் கதம் என்ன மாதிரி விடுபட்டாய் அந்த பாபிகள் எப்படி அழிஞ்சால் அதை சொல்லுன்னு காட்டானாம் அர்ஜுனன் பிரகன்னளாவழம் தரிச்சவன் உனக்கு என்ன பிரயோஜனம் என்ன பத்தி என்ன பத்தி நீ கவலைப்பட்டு கேட்கிறேன் சதா சுகமா வசிச்சுட்டு இருக்கு நான் எப்படி போனா உனக்கு என்ன என்ன எனத்துக்கா நீ கேட்கிறேன் நாளாம் திரௌபதி உடனே அர்ஜுனன் சொன்னானா நான் இருக்கிற நிலை தெரிஞ்சு நீ என்ன இப்படி சொன்னேன் நானா நான் இப்ப எப்படி இருக்கேன் தெரியுமா கர்ப்பவாசம் மாதிரி இருக்கேன்னு வருத்தப்பட்டானா அர்ஜுனன் தன்னை பத்தி காட்டிக்க முடியாத ஒரு நிலையில நான் இருக்கேன் இந்த நிலையில நான் உன்னை கவனிக்கலன்னு நீ வந்து சொல்லி வருத்தப்படுறீங்கன்னு அர்ஜுனன் தன் குறைய வருடத்தில் சொல்லியிருந்தானா உடனே சுபேஷ்ட கூட்டணிச்சா திரௌபதிய எங்க இருக்கா என்னன்னு சைலந்திரி பாரு பாருன்னா அவங்க அவங்க சமைக்கிட்டு போனா என்ன சாப்பிட போனா அங்க இருந்தானா கூட்டு வந்தாரு உடனே சுதேஷ்ண விராட்டனுடைய பத்னி என்ன அம்மா நான் நமஸ்காரம் பண்றேன் ஊருக்கு கூப்பிட்டு வந்தா திடீர்னு கூப்பிட்டு ஏன்னு கேட்டா உங்க ஆத்துக்காரர் பயப்படுறாரு மறுபடியும் கந்தர்வம் அவரையும் வந்து அடிச்சு விடுவோம்னு பயப்படுறாங்க உங்களுக்கெல்லாம் இங்க இருந்தது போடும் நீ பரப்புடுனாளாம் எந்தூருக்கு போகணும்னு சொல்லி எந்த ஊருக்கு வண்டியில கொண்டு போயிட்டு ஒரு சன்னியாசி ரொம்ப கோபிஷ்டர் பரம கோபிஷ்டர் ரொம்ப பெரியவர் கோபம் அதிகம் பார்த்தார் பிக்ஷை பண்ணி வச்சார் உங்களுக்கு எங்க போகணும்னா அவர் ஒரு மைல் கண்ணன் ஒரு ஊருக்கு போனோம் பத்து நாள் கழிச்சு போறேன்னார் இல்லையே ஒரு தடவை நான் அழிச்சு கொண்டு போய் காயமிக்கிறேன்னா நல்ல பெகான குதிரை வண்டியை கட்டி ஒரு அவர் சொன்ன ஊரை தவிர வேற ஊர்ல கொண்டு போய் மடத்துல இறக்கி விட்டு பெகாம வந்துட்டாருன்னு அப்படி பூனை உருந்து விடுறா போல விட்டு வந்துட்டா ரொம்ப கோபிட்டார் பெரியவர் தான் என்ன பண்றது கொண்டு போய் வச்சு வச்சு விட்டு வந்துட்டாருன்னு கோபிச்சுக்கவும் பயமா இருக்கு கோபிச்சுக்கிறவனை கண்டா பயமா தானே இருக்கு அப்படி கந்தர் வாழ்ந்து அடிச்சு விடுவாளோன்னு பயம் நீ எங்க போகணும்னு சொல்லி அந்த ஊர்ல கொண்டு போய் விட்டு விடுறாளாம் சுதேஷ்னே எத்த காமயசே கஜம் ராஜா விவேஜி கந்தர்வாள் வந்து ராத்திரியிலே இன்னும் ஏதாவது ராஜா அவன் பண்ணி விடுவோம்னு பயப்படுறாரு நீ சரியா ஜட்ஜ்மெண்ட் சொல்லலே நினைச்சா விராட்டனையே நீ பார்த்துட்டு இருந்தே என்ன சந்தர்வா ராத்திரி இன்னைக்கு ராத்திரி இவருக்கு வந்தா என்ன பண்றதுன்னு பயப்படுறாள் ஆயினால நீ ஊரை விட்டு பரப்பணும் எங்க கொண்டு போய் ஒண்ணுமோ வந்து உள்ள தேர்ல கொண்டு போய் விட்டு விடுறேன் நாளாம் சுதேஷ்னே உனக்கு இஷ்டமோ என் சவுல இனிமே நீ பரப்பூர்ணம் சொல்லி சொன்னாளாம் நிமித்தம் சுபே நிமித்தம் சுபே மஹ்யம் சர்வோ சர்வோ பந்துஜனோ நிமித்தமாய் என்ன சிறந்த சகோதராள் மூக்க போட்டாள் அழுதாளாம் சுதேஷ்ணி உடனே செய்தாளாம் அம்மா ஒரு பதிமூணு நாள் பொறுத்துங்கோன்னாளாம் திரௌபதி त्रयोदशाः महत्रन्तु மகாராஜாட்ட சொல்லணும் நீங்கள் பதிமூணு நாள் பொறுத்துக்கணும்னு எங்கள் குறையெல்லாம் நீங்கிற நாள் வந்துடுத்து நல்ல காலம் வந்துடுத்து நல்ல நல்ல க்ஷேம காலம் வந்துடுத்து எங்க பக்தாக்களுக்கு கிருதகிருத்தியா சம்சயா கந்தர்வாளுக்கு க்ஷேமம் உண்டாயிடுது அவளுக்கு க்ஷேமம் வந்தா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு க்ஷேமத்தை கொடுத்துட்டு தான் போவாள் நிச்சயம் என் பர்த்தாக்கள் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய க்ஷேமத்தை கொடுத்துட்டு தான் போவாள் ஒரு வருஷம் உங்க ஆத்திர வசிச்சு உங்க குடும்பத்துக்கு க்ஷேமம் இல்லாமல் பண்ண மாட்டா அளவாள் அவங்க காத்து வந்திருந்ததற்காக ராஜ்யா கிருதோபகாரா மறக்கவே மாட்டாள் எங்க பர்த்தாக்கள் பரம அனுகிரகம் பண்ண போறாள் க்ஷேமம் உண்டாக போறது நாளாம் திரௌபதி உடனே சுதேஷ்னே நமஸ்காரம் பண்ணி கேட்டிருந்தால் பதிமூணு நாளைக்கு மேல நீங்க இருக்கப்படாது இந்த பதிமூணு நாளும் அழகா வசிச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போகணும்னு திரும்பி கேட்டிருந்தாளா நமஸ்காரம் பண்ணினாலாம் சுதேஷ்னே உன்னை அகதி பண்றேன் என் புள்ள குட்டி நீ ஒண்ணும் பண்ணப்படாது எனக்கு ஒரே குழந்தை யாருக்கும் ஒரே பையன் என் குழந்தைகள் எல்லாம் என் பொன் பிள்ளைகள் எல்லாம் நீ காப்பாத்தணும்னு கேட்டுக்கிண்டாளாம் உன்னை சரணாகதி பண்றேன் நமஸ்காரம் பண்ணினாளாம் சுதேஷ்னை சைரஞ்சி பயப்படாதே அனுகிரகம் பண்ணினேன்னு சொன்னாளாம் அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் இன்றைய தினம் நாளை தினம் தட்சிண கோகிரகணம் உத்தர கோகிரகணம் பீஷ்மாதிகளோட உத்தரன் சண்டை போட முடியாம ஓடி வருவதும் அர்ஜுனன் போய் பிடிச்சு இழுத்து வந்து அர்ஜுனன் ஏக்கிற ஏகாட்சியா இருந்து யுத்தம் பண்ணி பரமஜெயத்தை அடைவதும் தர்மபுத்தருடைய மண்டையில பெரிய பார்க்க காயினாலே விராட்டம் குத்துவதும் ரத்தம் குத்துவதும் திரௌபதி வந்து தன்னுடைய வஸ்திரத்தினால் அதை பிடித்து எழுந்துவதும் பிறகு உத்தரையை விவாகம் பண்ணி கொடுக்கும் அபிமன்யுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குற உத்தரா கல்யாணம்ங்கிற மகாபூமி சரித்திரம் நாளைக்கு சுக்கரவாரம் நாளைக்கு தினம் இந்த கல்யாணம் பாரக பிரசாதம் இருக்கு எல்லாரும் பிரசாதத்தை கிரகிச்சுன்னு போகணும்னு சொல்றாள் இன்னைக்கு சுவாமிஜி பாலுக்கு பிரசாதம் நிவேதனம் பண்ற வழக்கம் இது பீடா பரிகாரமா கீட்டுக்கு வர தண்ணிக்கு பண்ற வழக்கம் எப்படி சிம்மாவதார காலத்தில் பண்ணுவதோ அது மாதிரி அதனால எல்லாரும் பானகத்தை சாப்பிட்டு போகணும் பூபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி ஜானகி காந்தஸ்மரணம் ஸ்வாமி பரமா துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து பக்தர்களை சம்ரட்சணம் பண்ணி அதர்மத்தை நிவர்த்தி செய்து தர்மத்தை உலகத்திற்கு உபதேசம் பண்ணின அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அப்படிப்பட்ட மகா பாவனமான பகவானுடைய புண்ணிய சரித்திரங்களை வேத சாரமாகினாலே மகாத்மாவான ஜானியான வியாசாச்சாரியால் உத்தம கிரந்தமாக ரச்சனை பண்ணி லட்சம் கிரந்தம் பூலோகத்தில் வைத்தாள் வியாசர் எழுதியிருக்கிற லட்சம் ஸ்லோகத்தையும் படிப்பதற்கு நமக்கு அவகாசம் போறல பன்னெண்டு வருஷம் சிரமப்பட்டு பாரதத்தை முழுக்க படிக்க வேண்டியது பன்னெண்டு வருஷம் சிரமப்பட்டு படிக்க வேண்டியது வருமண மூலத்தை வருமண இருந்தா ஆறு வருஷத்துல விடல வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்க்கற போது பன்னிரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டா தான் இந்த லட்சம் கிரந்தத்தையும் பார்த்து சோகனம் பண்ண முடியுது அப்படி ஒரு கிரந்தத்தை எழுதின வியாசர் எப்படி இருக்கணும் யாராலேயா அதுவும் ஒரு கதையே தொடர்வா ஆரம்பிச்சதுக்கு விரோதம் இல்லாம அதையும் மீறி அதுல வந்து இலக்கணங்கள்ல ஒன்றும் குத்தம் வராமலும் தர்மத்துக்கு விரோதம் இல்லாமலும் அந்த விட்ட அக்ஷரங்களை கொண்டு வந்து அந்த ஆரியில கொண்டு வந்து அடைச்சு இன்னும் பெரிய விரத்தங்கள்ல எப்படி எப்படி பன்னெண்டு பதினொன்னு பதிமூணு எல்லாம் வரும் அந்த அக்ஷரங்களுக்குள்ள இந்த சந்தஸ்ல எல்லாம் ஒன்றும் தோஷம் வராம ரொம்ப ஆச்சரியமான காரியம் இது அமானுஷமான காரியம் அதனால கோஷ்யன்யாக புண்டரீகாட்சாதி மகாபாரத கிருத்பவே நாராயணனை தவிர்த்து வேறு யாராலும் இந்த பாரதம் பண்ண முடியும் ஆகினாலும் வியாசர் பகவான் நாராயணன் இருக்கார் அப்படி வியாசாச்சாரியால் பெரிய பரமானுகிரகம் பண்ணின கிரந்தம் வியாச பாரதம் அந்த புண்ணிய சரித்திரத்தை தன் சிஷ்யாலான வைசம்பாயினருக்கு உபதேசம் செய்து வைசம்பாயனாச்சாரியால் ஜனமே செய்து சொல்லி அந்த சூதர் பிராமணன் அவர் அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாள் அப்படியே கேட்டபடி சொல்றாள் அவ பரம்பரை புராணம் சொல்ற பரம்பரையா ரோமஹர்ஷனர்னு பேரு அப்பாவுக்கு பேரு விட்டு சொல்லுவாளா பகவத் குணம் சொல்லும் பொழுது அப்படியே கண்ணுல ஜலம் விட்டுக்கிண்டு அப்படி சொல்லுவாளா அவர் சொல்ற பொழுது அப்படியே எல்லாருடைய ஹிருதயம் காஞ்சியில வரதராஜன் பரப்பு வரும்பொழுது ஒரு அப்ராமண பன்னெண்டு நாமம் போட்டுக்கிண்டு பஜனை பண்ணுவோம் அந்த பஜனையை பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நமக்கு உடம்பு உயிர்ப்பிச்சுடும் அவன் பெரிய சரீரத்தோட பன்னெண்டு நாமா துவாதச நாமம் போட்டுக்கிண்டு ஒரு ஐயாயிரம் ஜனம் ஆறாயிரம் ஜனம் இருக்கும் இடுப்புற அப்படியே சிப்பிளா வச்சுக்கிண்டு அந்த நாமா சொல்லிட்டு கண்ணாத ஜலம் விட்டுண்டு பஜனை பண்ணுவாள் நம்ம எப்படி இங்க புதுக்கோட்டையில நம்ம கோபாலகிருஷ்ண பாகவதரோ அது மாதிரி ஒரு பக்தர் அவர் அவன் அப்படியே நாம் பார்த்துட்டு காஞ்சியில அப்படியே கண்ணால ஜலம் விட்டுக்கிண்டு அந்த வேத பாராயணங்கள்லாம் கோஷ்டி கோஷ்டியா வரும் இவா பஜனை வரும் அங்க ஒரு ஐயாயிரம் ஜனம் வந்து கூடி நிற்கும் அப்படியே கண்ணாறு ஜனம் வந்து நமக்கு அந்த பஜனை பார்த்தா அது என்ன காரணமா தான் அனுபவிச்சு தன்மயத்துவம் ரசேஷு தன்மயமா ஆயிடுவாள் கோபாலகிருஷ்ண பாகவதருவாளுடைய பஜனைக்கு என்ன பெருமை தன்மயமா ஆயி அப்படியே கண்டு நின்றுவா தியாகிடுவாடி பத்தி சொல்ற போது கண்ட ஜனம் கலங்குது ஹிருதயம் உருகுது அதனாலதான் அவளுக்கு பெருமை அவ பஜனைக்கு அப்படி ரசங்களை எப்படி ஆவிர்வாவம் பண்றதுன்னு தான் காளிதாசன் சோகரசத்தை பத்தி புஸ்தகத்துல சொல்லியிருந்தது என்னவா சொல்றது ரசத்தை பத்தி சொல்றதுன்னா கல்குண்டு எப்படி இருக்கும்னா துதிப்பா இருக்கும்னு சொல்லலாம் துதிப்பு எப்படி இருக்கும்னு குழந்தை கட்டாங்க அவனுக்கு என்னத்தை பதில் சொல்லுவேன் நீங்க யாராவது சொல்லுங்களேன் நாக்க செப்பு கூட்டி தான் காட்டணும் நாக்க செப்பு கூட்டி காட்டினா அவனுக்கு என்ன புரியும் புரியாது அந்த ரசத்தை நீ அனுபவி தானா அவனுக்கு தெரியும் தன்மயத்துவம் ரசேஷு தன்மயமா இவன் ஆயிட்டானே ஆனா தானா கேட்கிறவாள் ஆயிடுவாள் சொன்னார் அப்படி ஆச்சரியமா சொல்லி வந்தாலும் அவருடைய பிள்ளை சூத்தர் அவருக்கு என்றும் சொல்வது சூத்த பரம்பரையில் வந்ததுனாலே அப்படிப்பட்ட பெரிய புண்ணியாத்மா நைமிஷத்துல சுந்தரால் சத்திர யாகத்திலே மகான்களான நித்யாத்மசோத்திரம் பண்ணின சவுனகாரிகள்லாம் கேட்டுக்கொண்டு வராள் விராட்ட பருவ சரித்திரம் நடந்து வருகிறது பூர்வ சரித்திரத்துல கீச்சகோஷம் பங்கு கீச்சகோஷத்தினுக்கு ரெண்டு தூத்தராவது போடுற வழக்கம் அவர் ஆட்சி போட்டு கொடுத்தோம் நான் என்ன போட காணும்னு நினைச்சிருந்தேன் பாதி கதை நடக்கிறபோது போட்டு கொடுப்பா சுவாமிலா சொன்னா அப்புறம் இங்க வாசல்ல தூத்தல் பட்டவாளுன்னு சொல்றாள் நமக்கு தெரியாம போட்டு கீச்சகோஷத்தன்னைக்கு தூத்த போடாம இருந்த நாளே இல்லை அவன் கொட்டு கொண்டு கொட்டி விடும் அது ரொம்ப மழை இனிமே பெய்யப்படாது பெய்யப்படாதுங்க மழை பெய்யாச்சுவா மண்ணு ஒரு மாதத்துக்கு மழை பெய்யப்படாதுங்க அவன் பெஞ்சா ஊர் கட்டி விடும் சுவாமி ரெண்டு தூத்தலோட விட்டாள்னு இன்னைக்கு எத்தனை உரிமை உரிமை இருக்கு நானும் பிரமாதமா பயன்படுத்துறது விட்டேனா பாருங்கிறது பாரதம் மகாபுண்ணிய சரித்திரம் பாண்டவாள பத்தி பேசுற இடத்துல எல்லாம் பாலும் தைரும் ஊரும் கல்யாணமும் மழையுமா இருக்குமா அப்படிப்பட்ட புண்ணிய புருகர்கள் பாண்டவர்கள் எத்தனை நாளா நம்ம தேசத்துல சிருங்கேரி பிரிவாள் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சுத்தியானாலே அவ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சேலம் வந்தாள் சேலம் வந்த பொழுது அப்போ பிழைக்கு அங்க இல்ல இருபது மைல் கண்ணன் இருந்தாள் எல்லாருமா எங்க ஊர்ல பிழைக்கு அதனால நாங்க ஏதோ பணம் காசை கொடுக்குறோம் நீங்க வாங்கிட்டு போகணும் இங்க வரவாண்டாம்னு இவாளே போய் சொன்னாள் அவ சிரிச்சுட்டு பிழைக்கு என்ன பண்ணும்னாள் அப்பவும் இவா புரிஞ்சதில்லை இல்லை பிழைக்கு பயமா இருக்கு நீங்க வரக்கூடாது சேலத்துக்கு இவாள்லாம் பயந்துதாங்க பணத்துக்கு பயப்படலைவா அவளை சுவாமிகளுக்கு ஏதாவது பிளேட் பண்ணி கொடுமோன்னு நினைச்சுன்னு அப்படி சொன்னாள் உடனே கோபியில இருந்து எல்லாரும் வந்திருந்தா கோபி செட்டி செட்டிப்பாளையத்துல இருந்து வந்திருந்தாள் அவளை அவளும் அந்த மாதிரி பணத்தை காசு கொண்டு வச்சு தொந்தரம் பண்ணாள் என்னன்னு கேட்டாள் எங்க ஊர்ல ஜலமே இல்லை நாங்க எங்க ஊருக்கு அழிக்கணும்னு ஆசை ஆனா கணத்துல ஜலம் இல்லை எங்களுக்கு பாக்கியம் இல்லை இந்த தரவேங்காள் கணத்துல ஜலம் இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டாள் நாங்க எங்கேயோ பீப்பாவில் ஜலம் போய் கொண்டு வரோம் ஒரு மணிக்கு தன்னிலிருந்து ஒரே ஒரு வீட்டுக்கு ஒரு ராத்திரி கூட ஜலம் இல்லையான்னு கேட்டால் ஒரே ஒரு ராத்திரி இருக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு ஒரு குடம் எல்லாரும் எடுத்துக்கலாம்னா அந்த ஆத்துல எனக்கு இறங்க அடங்குனேன் கேட்டால் தெரியவாள் எங்களுக்கு ஜலம் இல்லாமல் கூடுமேன்னு இவ வாழ்த்து சொல்ல பயந்து பேசாமல் இருந்தாள் உங்க ஊருக்கு தான் வரப்போறேன் அந்த ஆத்திரம் இறங்க போறேன் சொல்லிவிட்டாள் சன்னியாசிகள் வரேன்னா ஆறு வராதுன்னு சொல்றதுக்கு ஆறு லேட் உண்டு தெரியும் அந்த ஆத்து வாசல்ல பந்தலத்துல போட்டு அன்னக்குடி வர கட்டிவிட்டாள் அவன் ஆறு வந்தாலும் அன்னதானம் ஆனா சொல்லி புடி சொல்லி விட்டாள் அன்னைக்கு வந்திருக்காரு அவன் பூஜை பண்ண போறான்னு நினைச்சுட்டு இருக்காள் அவன் பூஜை பண்ணல ஒன்பட்டு பத்தாறு ஒன்று வாங்கி சொன்னாள் கடையில போய் ஒன்பது ரூபாய்க்கு வேஷான பத்தாயிரம் வாங்கி கொடுத்து ஒரு மோதிரத்தை கையில ஒரு ஹேஷன் போட்டு விராட்ட பருவாவை கொடுத்து அவரை வந்து இன்னைக்கு அஷ்டமனத்துக்குள்ள க்ஷீரத்தை மட்டும் சாப்பிட்டு நீங்க பாராயணம் பண்ணம்னாள் தானே பர்ஜன்ய யந்திரத்தை போட்டு ஜப் பண்ண ஆரம்பித்தாள் ஆச்சரியா ஜபிச்சா ரெண்டரை மணி உண்டு கடை கடை கொத்த ஆரம்பிச்சுட்டு மழை நிறைய ஐம்பதுனாயிரம் ரூபாய் கொடுத்தா அவளை மூணு மாசம் வச்சுக்கிட்டு போட்டில அன்ன குடி அன்னமா வாரி குட்டினாள் அப்படி மந்திரங்கள்லாம் சித்த மந்திரால் தெரியவாள்லாம் நம்ம தேசத்துல இருக்கா இன்னமும் இன்னமும் பிரத்யமா தெரியுது மந்திரங்களுடைய வீரியம் ஆச்சரியம் அது ஆயுதம் தாய்க்கு மேற்பட்டது மந்திரம் உரமா இருந்தா அப்படியே உணவுடைய உணச்சு ரசம் முளக்கிற விஷயம் கண்ணன் ரசம் குடி வச்சு கொடுத்து கொடுத்து உடம்புல ஒரு விதமான கட்ட நீர் கட்ட வரி இல்லாமல் பண்ணுவள் அப்படி ஆயிரம் மாதாவுக்கு சமான மந்திரம்னே அவன் மனசு பிராணம் இந்திரியம் எல்லாத்துலயும் இருக்கிற தோஷம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டே இருக்கும் மந்திரம் அபாரமான தெய்வீகமான சக்தி எல்லாம் காட்டும் மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரம் உள்ள தேசம் நம்ம தேசம் அப்படி விராட்ட பருவாவுக்கு அத்தனை பெருமை அப்படி அச்சனை பண்ணி இன்னமும் கோபியில சிங்கேரின்னா அவ அவ பெரியவாளுக்கு இவ ஆராதனை பண்றான்னு அவன் இப்ப அமாவாசை ஆராதனை பண்ணிவிட்டாள் பிரகாஷ் மாசம் அவன் அந்த வந்து சேலத்தில் வந்து சொன்னாள் என் வி நாராயணகிரின்னு எனக்கு ரொம்ப ஆப்தாள் வச்சு பெரியவாளுக்கு ஆராதனை பண்ணிடணும் அவன் அவளுக்கு ஆராதனை இங்கோ சித்தியானவாளுக்கு ஆராதனை பண்ணோம்னா அவளுடைய தபஸை நேர காணாமல் பண்ணுவாளா அப்படி நம்ம தேசத்துல பெரியவாடத்துல எல்லாம் இன்னும் சக்தி இருக்கு மந்திர பலம் இருக்கு நாம கிட்ட அண்ட மாட்டோங்கிறோம் நாம் என்னமோ பயப்படுவோம் ஆண்களை கண்டதே என்ன பண்ணிவிடுவாளோ என்னமோ நினைக்கிறோம் ஒண்ணும் பண்ண மாட்டா என்னெல்லாமோ பண்ணி போடுறவங்க கண்டு பயப்படாம அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் அப்படி இருக்கிறவங்க நமக்கு அனுப்பிக்கிறவாளை கண்டு பயப்படலாமோ பயப்படவே கூடாது அவள் கடாட்சத்தால பார்த்தா போடும் தெரியவா அந்த ஸ்ரேயஸ் அதுக்கு சாட்சுஷ தீட்சை என்று சொல்லுவது மகான்கள் அப்படி கண்ணால் ஒரு தடவை வேற இறங்க பார்த்தா போடுங்க நல்ல உபாசகால் காலிலேருந்து தளபதியும் தான் பாப்பா இவன் என்ன நினைப்பான் எத்தனை அடி உயரம் இருக்கான்னு நம்ம பாக்குறான் என்ன உன்ன போலீஸ்ல சேர்க்க போறானா எங்கதான் பாக்குறான் இஞ்சி வச்சு அழகிறானா மாற என்னமோ அப்படி நினைச்சு பண்ணேன் அவன் அனுகிரகம் பண்ண பாக்குறாள் அது இவனுக்கு புரியாது சிந்தம் விராட பருவா இன்னைக்கு ராத்திரி சூத்தனும் போட்டுருக்கா பெரியவா சொன்னா உண்டு தூத்த கொஞ்சம் இருந்ததுனால வரலன்னா அப்புறம் மாமா தூத்த போட்டுங்கிறாங்க நமக்கு தெரியல கீச்சல் வரத்துக்கு தூத்த போடுவது வழக்கம் அப்படி சாஸ்திரம் ஒரு நாளும் புரியா போகவே போகாது நமக்கு எப்படி எப்படி க்ஷேமத்தை கொடுக்கணுமோ அப்படி பகவான் கொடுத்துருப்பாள் நமக்கு அது புரியாது ஏதாவது அவசரப்பட்டு இதையாவது நினைப்பான் சுவாமி அதை பொறுத்து செய்வாள் அதுல இவனுக்கு பொறுமை இருக்காது जीवनस्मरणम् देशे मनुष्याण स्मिताः कीचके हते देशे देशे मनुष्याश्च विस्मिताः कीचके हते எங்க பார்த்தாலும் தேசாத்தேசம் ஜனங்கள் என்ன கீச்சகன் பூட்டானாமே கீச்சகன் பூட்டானாமேங்கிறார் ரொம்ப கீச்சகம் பூட்டான்னா ஹிட்லர் பூட்டானேன்னு சொல்றா போல இருக்குங்க ரொம்ப பேர்கள் ஹிட்லர் வந்துட்டான்னா அதுன்னா அதுன்னா ஆகுன்னா உண்டா ஆமா சேலத்துல கீதம் நடந்துட்டு போயிருக்கோம் அவர் சொன்னார் ஹிட்லர் வந்துட்டான் மாஸ்கோ பிடிச்சுட்டான் அங்க ஆயிடுத்து இங்க நாளைக்கு நாளைக்கு நம்ம ஊருக்கு கூட போறான் நாலாரா சாதம் பண்ண போறேன் அவனுக்கு அப்படின்னு சொன்னால எல்லாரும் ஆமா அவனுக்கு ஸ்வீகாரமா கூட போடும் போல இருந்துச்சுலாம் அப்படி பேசினான் ஆனா உத்தரவு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவன் என்ன அசுதுன்னு அப்ப நினைச்சா நீங்க சொன்னபடிதான் நடந்ததுன்னு இப்ப சொல்றான்னு கீச்சகன் அப்படிப்பட்டவன் ஹிட்லரை போலவா கீச்சகம் பூட்டானாமேன்னு தேசத்துக்கு தேசம் பேசிக்கிறாளா தேசே தேசே மனுஷாச்சீச்சகே ஹே மிருகயித்வா பகூன் தேசானே கிரகமாம்ச நகராணி துரியோசனன் சிஐடி போலீஸ் வச்சு பாண்டவாளங்க இருக்கான்னு தேசாத்தேசம் வாழ்க்கையில அனுப்பிச்சிருந்தானாம் அவன் சிஐடி போலீஸ் ஆண்டி பரதேசி மாதிரி பிச்சை வாங்குறவன் மாதிரி வந்து மாத்து வாசல்ல பிச்சை சாப்பிடும் நான் முன்னாள் ஆச்சு சாப்பிட்டம்மா அம்மா இங்கிருந்து அம்மா பிச்சை போட போவள் நான் குறி சொல்லுவேன் இந்த அம்மா உடனே கேட்பள் வந்து நான் மனசுல ஒரு காரியம் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு நடக்கும்பள் வயிறட்டியை வாங்க போல் புருஷன் கிட்ட அவன் ஏதாவது குறி சொல்லுவோம் அவனுக்கு ஜோதி ஜோதிஷம் தெரிஞ்சிருக்கேன் வாசல்ல வரவனுக்கு அவன் சர்வசாஸ்திரத்துல பாரீங்கன பாரங்கத்தனா இருப்பன் பிச்சை வாங்குறவன் போல வாஷம் போட்டுக்கொண்டு சகலமும் தெரிஞ்சு போடுவேன் எல்லாத்தையும் புரிஞ்சு விடுவான் அது மாதிரி சிஐடி போலீஸ் வச்சு பிடிச்சு விடுவாள் அவன் சாணக்கியன் அப்படி பிடிச்சுட்டான் சந்திரகுப்தனுக்கு விரோதியா இருந்த ஒரு மந்திரியினுடைய குடும்பத்தை சந்திரகுப்தனுக்கு விரோதியா இருந்தான் ஒரு மந்திரி அவன் காலம் இருக்கிறான்னு தெரியல அவன் குடும்பம் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அப்படியே ஒரு வைஷ்யன் போய் வீட்டுல போய் பிச்சை வாங்க போனா ஒரு ஆண்டி பரதேசி குறிச்சொல்ல அந்த அம்மா அந்த மந்திரியினுடைய சம்சாரங்கள்லாம் அந்த ஊர்ல இருக்காள் ஒரு வைஷ்யனுடைய வீட்டுல இருக்காள் ரகசியமா அவன் வாசல்ல வந்து ஆண்டு பரதேசி பாடின உடனே அந்த குழந்தை வாசல் ஓடி வந்து பாட்டை மந்திரி மந்திரியினுடைய சம்சாரம் உள்ள தெரியல மறைஞ்சிட்டு இருந்தவள் குழந்தையை கண்டு ஆனா தெரிஞ்சுட போறாளேன்னு விட்டுக்கிற குழந்தைய வந்து எடுத்தாள் அந்த விடுக்கிற வேகத்துல அவன் கையில போட்டு இருந்த மோதிரம் தகுதி அந்த பரதேசி மடியில் விழுந்துட்டு அதுல அந்த மந்திரியினுடைய பேர் எழுதியிருக்கு அது அப்படியே கொண்டு போய் என் கொடுத்துட்டான்னு சாணக்கியங்கிட்ட அவன் நம்ம மந்திரியினுடைய பேர் எழுதின மோதிரம் அந்த வீட்டில் இருப்பதற்கு என்ன காரணம் கொடுத்துட்டா உடனே இந்த வைசியனை கூப்பிட்டு காட்டான் சாணக்கியன் என்ன மந்திரியினுடைய அவர் ஆட்சனான்னு பேர் அந்த மந்திரி பேர் அவன் சம்சாரம் வாத்துல இருக்காளா குடும்பங்கள்லாம் இருக்கா எங்க இருக்கா என்னன்னு தெரியுமான்னு முதல்ல எப்படி காட்டா எனக்கு அவனு மூணு சம்பந்தமே இல்லை எங்க மூணு கொஞ்சம் நாளைக்கு ஸ்னேவா இருந்தா அங்க போனானே எனக்கு தெரியாது தெரியவே தெரியாதான்னா தெரியாது இல்லை ராஜா கக்கறா நான் கக்கறேன்னு நினைச்சுக்காரு நமக்கு ஆறு கேட்டா என்ன தெரிஞ்சாத்தானே தெரிஞ்சதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த விஷயம் அவன் அந்த மந்திரி அந்த இருக்கு அதனால அப்படி சொன்னான் அவன் உங்க வீட்டுல இல்லையா கேட்டா இல்லையா நாங்க ராஜாங்கத்துல என்ன பண்ணுவோம்னு தெரியுமா கேட்டா என்ன மிரட்டுறேன்னு கேட்டா வைஷ்யம் சந்தம் அப்படி நதுதாமி கிம் சந்தம் அவன் எல்லாத்துல இருந்தா கூட கொடுக்க மாட்டேன் இல்ல அவனை அங்கே இருந்து கொடுப்பேன் அந்த மாதிரி கொடுக்கலாம் என்ன பண்ண முடியும் என்ன சந்தம் அப்படி கிம்பு கிம் சந்தம் அவன் எல்லாத்துல இருந்தாலே கொடுக்க மாட்டேன் நான் இல்லாம இருக்கிறவங்க இங்க இருந்து கொடுப்பேன் உடனே சர்ச்சு போட்டான் அவன்கிட்ட சந்திரகுப்தன் அவனுக்கு முன்னு மந்திரியா வைக்கணும் சந்திரகுப்தனுக்கு சந்திரகுப்தனுக்குன்னு வந்து மாட்டிக்கலாம் மந்திரியாவே அவனை மந்திரியா வச்சாதான் தேசம் நடக்கணும்னு அவனுக்கு தெரியும் அதுக்காக சுத்தி சுத்தி எப்படி பண்ணி சாணக்கிய அவனை மந்திரியா வச்சுட்டு அவன் பரம தான் சன்னியாசியா சாணக்கியன் அப்படி இந்த சிஐடி போலீஸே கொடுத்த படமா அனுப்புவாள் அது மாதிரி குருவகம் பல பேருக்கு அனுப்பிச்சிருந்தார் அவள் எல்லாம் போய் சிருஷ்டி பார்த்துட்டு இங்கே சமாச்சாரம் சொல்றான் சபையில ஈஷ்மத்ரோண கபாதிகள்லாம் உட்காந்துருந்தா துரியோகனம் யோகனம் துஷாசனம் பெரிய சபை அவர்களை சம்ஸ்கிருதத்தில் சாரர்கள் என்று சொல்வது நெடுக சஞ்சரித்து சமாச்சாரங்களை கொண்டு வருகிறவர்களுக்கு சாரர் என்று பெயர் அப்படியே சஞ்சாரம் பண்ணி பண்ணி பண்ணி சமாச்சாரங்களை கொண்டு அப்படியே சேர்த்து விடுவான் அவனுக்கு சாரம் என்று அவன் அங்கிருந்து வந்து சொன்னான் துரியோதனே சபா மத்தியிலே சாரர்கள் நாங்கள் உலகம் பாண்டவர்களை தேடுவதற்காக பல பிரயத்தனங்கள்லாம் பண்ணினோம் தேஷாம் அன்வேஷணே பாண்டவானாம் மனுஷேந்திர காட்டுல போய் தேடி பார்த்தோம் துவைத்தவனம் காமிக வனங்கள்லாம் தேடினோம் ஒரு காட்டிலையும் இல்லே பாண்டவர்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா நாள் ஒன்னும் அவ பேச்சே ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியல அதனால போயிட்டாள்னே நினைக்கிறேன் நான் சந்தோஷப்பட்டிருந்தான் பாண்டவாள் கூட்டாள் சொல்ற போது இவன் அப்படி நினைச்சிருந்தான் சாரர்கள் சந்தோஷப்படுவான்னு அவன் பெரிய ராஜா அகாதமான ஹிருதயம் அவனுக்கு அதுக்கு மேல மேல மேல யோஜனை தோன்றுது அப்போ இன்னும் இன்னும் என்ன ஏதாவது தேசங்கள்ல ஏதாவது சமாச்சாரங்கள் காதல விழுந்ததா கேட்கிறார் ராஜாக்கள் அப்படி காப்பாடவா என்னத்துக்காக என்ன கேட்கிறாள்னு புரியாது என்ன இவனுக்கு புரியாது அவனுக்கு தெரியும் இந்த கேள்வி கேட்டா இந்தபடி பதில் வரும் ஒரு பிரியமான சொல்லு ஒண்ணு காதல் விழுந்தது அதை சொல்றேன் இந்த சாரர்கள் என்ன இமாஞ்சன பிரியாச்சம் பத்ரவதீம் சுணு பரம மங்களமான உருஷ சந்தோஷ சப்தத்தை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க நாளாம் சாரர்கள் திரிகப்த தேசாதிபதியான சுஷர்மா அந்த தேசத்துக்கு அதிபதி சுஷர்மா துரியோசனனுக்கு பரமமித்திரம் ஸ்நேகிதன் அவனும் விராட்ட தேசமும் கிட்டக்க திரிதத்த தேசமும் அதுவும் அந்த சுஷர்மாவுக்கும் விராட்ட தேசத்துக்கும் ஒரு முனை சண்டை வரும் அப்படி கிட்டின தேசமா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு முனை சண்டை கைனா என்ன போட்டுக்கிட்டு இருந்து பாருங்க அது மாதிரி இப்படி போட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாள் வருமனே ஆனா இந்த திரிகர்த்த தேசாதிபதியை முடி அடிச்சு அனுப்பிச்சுட்டு இருந்தா கீச்சதான் ஏன திரிகர்த்தானியதா ബഹുതടവയും പടയെടുത്തിന് പോയി സുഷമ്മ കീചകനാലെ മുറിയടിക്കപ്പെട്ട് തിരുമ്പി വന്നാനാം அந்த கீச்சகனை கந்தர்வாள் ராத்திரியில கொண்டுட்டாள் சொன்னாளா உன்னுடைய ஸ்நேகனுடைய ராஜ்யத்துக்கு அடையூர் பண்ணி கொண்டிருந்த கீச்சகனை சகதோ நிஷிகந்தர்வை ஸ்ரீநிமித்தம் நராதிபா கொண்டுவிட்டாள் ராத்திரியில கந்தர்வாழ்நாள் உடனே என்ன காரணம் கொண்டதுன்னு கேட்டான் துரியோதனன் மனஸ்தாபம் சொன்னானவன் உடனே இவனுக்கு மேல மேல யோஜனை போயிட்டே இருக்குன்னு துரியோதனனுக்கு ஸ்ரீனா ஏதோ திரௌபதி நிமித்தமா இருக்கும் கந்தர்வாள்னு சொல்றதெல்லாம் பாண்டவாளா இருக்கும் அதுக்கு மேல படி கட்டுறான்னு அவன் ராஜாக்கள் மகாமேதாவிகளா இருப்பாள் தீர்க்க தரிசிகளா இருப்பாள் என்ன சுத்தமான ஆகாரம் சுத்தமான பகவத் ஆராதனம் பெரிய மேதாவிகளான நல்ல உத்தம மனுஷனுடைய சேவையை பக்கத்துல இருந்து வரும்போது புத்தியை பிரிச்சு விட்டுட்டே இருப்பாள் சீதபிந்து திவாம்பசிங்கிறாள் ரொம்ப மகத் சங்கம் இருந்ததுனா புத்தி விசாலமாயிடும் அவன் குதிகிற புத்தி போயிடும் அது நல்ல மேகாவிகளுடைய சேர்க்க அடிக்கடி இருக்கணும்